குறைந்தபட்சம் நமக்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த இடத்துல இப்போ நான் வந்து இந்த இடத்துல கதவை சாத்திட்டு இப்போ இந்த இஷ்யூ வச்சுப்பேன் சாத்திட்டு தூங்கினாக்க அறிவு கெட்டு போகுது மூளை கெட்டு போகுது வாழ்க்கை கெட்டு போகுது அதனால காற்றத்தோட காற்றோட்டத்தோட தூங்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுது அப்போ அவருடைய விதி அப்படிதான் தூங்குவார் விதி தான் அவர் அப்படி தூங்க வைக்கிது அப்படின்னு செட்டில் பண்ணலாம் அப்படி அதனால தான் அவர் முட்டாளாக இருக்கிறாரு முட்டாளையவே அழிக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லி செட்டில் பண்ணேன்னா நீங்கள் சொல்லும்போது எனக்கு சந்தேகம் வருது அது விதினா நீங்களே சொல்லணும் விதினா அது எப்படி அவங்க சரி பண்ணிக்க முடியும் சரி பண்ணிக்க மாட்டார் தானே ஸோ இந்த மாதிரி ஒன்று கேள்வி வருது அப்போ அப்படி நீங்கள் சொன்னதை வச்சுட்டு அவர் திறந்து விட்டார்னா காற்றோட்டமான அறைக்கு போய் தூங்க போகிறாருன்னா அப்போ ஒரு விதியை ஜெயிச்சுட்டா இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் எங்கே போய் விதி வேலை செய்யுது இப்படிலாம் வருது அப்போ இல்ல இல்ல விதி ஜெயிக்காது விதியை நம்மளால வெல்ல முடியாதுன்னு சொன்னா அப்ப நம்ம யாருக்கும் எதையும் அட்வைஸ் பண்ணவே வேண்டாம் போலதானே தோணுது அப்ப எல்லா பேச்சுமே வீண் தானே இது யார் இப்ப நீங்களும் படம் நடத்த வேண்டாம் நானும் யாருக்கும் சொல்ல வேண்டாம் விதிப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இதை நான் என்ன பண்றது அப்படின்னா அதாவது இதுக்கெல்லாம் பதில் கிடையாது அதனாலதான்